الحمد لله الحمد لله الذي اتقى والصلاة والسلام على عباده الذين استقاموا وقد قال الله تعالى في كتابه العزيز وقال به بسم الله الرحمن الرحيم فسارعوا إلى مغفرة من ربكم وجنة الأرض والسماوات والأرض وعدة للمتقين الذين ينفقون في السراء والضراء الكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين صدق الله العظيم العظيم وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم التائب من الذنب كمن لا ذنب له صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலாவுக்கு உரியது சாந்தியும் சலாமும் சாந்தி நபி முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்வு வந்த சஹாபா பெருமக்கள் தாதுகள் தமது தாதுகள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் என்றெண்டும் உண்டாவதாக ஜும்மாவின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் மாளிகையில் இருக்கக்கூடிய நீரில் அமர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே பெரியார்களே சகோதரர்களே எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹ் எங்களை ஏறிருக்கின்றானோ அவற்றை எனக்கு வாழ்வில் எடுத்து நடக்குமாறும் எந்த பாவமான கர்மங்கள்ல இருந்து தவிர்த்து வாழுமாறு அல்லா எங்களை தடுத்திருக்கின்றானோ அவற்றை முட்டாக தவிர்த்து வாழுமாறும் உடல் எனக்கும் அப்பா உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசதி செய்து கொள்கின்றேன் எல்லாருடைய எஜமானாகிய அல்லாவுக்கும் அதிகாரிகளாக எங்களுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு ஒரே ஒரு தொடர்பு நாங்கள் யாராக இருக்கலாம் செல்வந்தர்களாக இருக்கலாம் வேலைகளாக இருக்கலாம் அல்லது படித்தவர்கள் பாமர்கள் அரபிகள் அஜிமிகள் எந்த வர்க்கத்தினரை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் எந்த அல்லது இந்த அமைப்பை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் நாங்கள் அத்தனை பேருமே அல்லாஹுக்கு முன்னால் அடிமை அல்லாஹ் மட்டும்தான் ரப்பு எஜமான சுத்தமான குரான் நாங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது அல்லாஹ் தன்னை எல்லாம் ரப்பு எஜமானன் அதிபதி என்று சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் சொல்லுங்க நம்ம எல்லாம் அறிமுகப்படுத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் அறிமுகப்படுத்திருக்கிறார் அவன் தான் முழு மனித சமுதாயத்துக்கு ரப்பு உலாவது பிறப்பின்னு அவன் தான் இந்த வயதுடைய ரப்பு உலாவது பிறப்பில் பலம் அவன் தான் இந்த வானங்களுடைய ரப்பு இந்த ரப்பித்தமாக அவன் தான் இந்த பூமியுடைய ரப்பு அவன் தான் வானத்துக்கும் பூமிக்கும் இடையுள்ள பொருட்களுடைய ரப்பும் ரப்பித்தமாவா இவள் ஆர்மியமாக அவன்தான் மகத்தான் அரசுடைய ரப்பு அலகி தவக்கல்கோ ரப்புல் அரசு அவன்தான் அகிலக்காரனுடைய ரப்பு அலமதுல்லாஹி ரப்புல் ஆலமி அவன்தான் கஅபாவுடைய ரப்பு فليعبدوا رب هذا البيت அவன்தான் மக்கா முக்கரமாவுடைய ரப்பு إنما أمرت أن أعبد رب هذه البلدة அவன் தான் முன்னோர்கள் முன்னோர்களுடைய ரப்பு அல்லாஹ் ரப்புக்கும் ரப்பு ஆகாயத்தில் அவன் தான் ஷேரா என்ற நட்சத்திரத்துடைய ரப்பு ரப்பு ஷேரா அவனை தகுந்தவர் எந்த ரப்பு கிடையாது அவருடைய ரப்பன் அவன் தான் சகல பொருட்களுடைய சகல ஜீவராசியுடைய ரப்பு ரப்பு அல்லா பரிசுத்தமான குரான்ல தன்னை பற்றி இப்படி எல்லாம் அறிமுகப்படுத்துறான் நான் தான் ரப்பு நான் தான் அதிகம் இந்த கையில தான் இல்லாது அவனுக்கு முன்னால நாங்க யாரு நாங்க அல்லாவால் படைக்கப்பட்டவங்க திருஷ்டிக்கப்பட்டவங்க இன்றைக்கு எங்களுக்கு பட்ட பேரை சொல்லலாம் எங்களுக்கு ஒரு அந்தஸ்து சொல்லலாம் ஆனா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி யாருமே இருக்கு சுத்தமான பொருளாதார இந்த மனுஷனுக்கு ஒரு காலம் இருந்துச்சு இந்த காலத்தில் இந்த மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருந்தால் நம்ம விஷயம் மதுக்கூறா குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய எந்த ஒரு வஸ்துவாகவும் இருக்கும் இந்த கையில அப்படின்னு சொல்லலாம் ஆளுநர் சொல்லலாம் அல்லது இன்ஜினியருங்களாம் டாக்டருங்களாம் ஆஜியங்களாம் யாருமே சொல்லலாம் அந்த ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி எங்களை பார்த்து இல்லாமல் இருந்த எங்களை அல்லா அவங்க இஷ்டப்படி உலகத்தை கொண்டு எல்லாம் வருஷமான குரான் நாங்கள் எடுத்து பார்க்கிறோம் நாங்கள் யாரையெல்லாம் பெரிய கண் கொண்டு பார்க்கிறோமோ அத்தனை பேர் இனி அல்லா குரால அடிமை எழுதணும் அப்துல் அடிமை அவனை மட்டும் ரொம்ப எழுதணும் அவன் அடிமை எவ்வளவு பெரிய நதியாக இருக்கட்டும் அல்லாஹால அவருக்கு சொல்லால் அவருக்கு அடிமை அலிஸ்லாம் முக்கியமான நதி தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் இந்த பூமியில அல்லாவுக்காக வேண்டி தியாகம் கொண்ட ஒரு நதி அவருக்கு சுத்தமான குரால் அல்ல என்ன கொண்டார் ذرية من حملنا مع نوح إنه كان عبدا شكورا அந்த நூல் இருக்கிறாரே அவர் இந்த அடி தான் நம்பியுள்ளார் இது சுலைமான மிக முக்கியமான ஒரு நபி அவங்களுக்கு அல்லா பிரமாதமான ஆட்சியை கொடுத்திருந்தான் காற்று வசப்படுத்தி கொடுத்திருந்தான் ஜின்களை பறவைகளை வசப்படுத்தி கொடுத்திருந்தான் பிரமாண்டமான ஆட்சி கொடுக்கப்பட்டவர்கள் எவ்வளவு தூரம் காற்று அவர்களுக்கு எல்லாம் வசப்படுத்தி கொடுத்திருந்தாங்கன்னா காலையில மாலையில கொஞ்ச நேரம் பிரயாணம் செய்வது கொண்டு வேண்டுமாவுக்கு தொலை தூரத்தை கடந்து போய்விடலாம் இது நல்லா உதவுகா ஷஹரும் காலையில மாலையில கொஞ்சம் நேரம் விளையாடுகிறது வந்து ரெண்டு மாதத்துடைய தொலை தூரத்தை கடந்து போய்விடலாம் இவ்வளவு பிரமாண்டமான ஆட்சி கொடுக்கப்பட்ட நபி சுலைமான பற்றி பரிசுத்தமான குரால் அல்ல என்ன சொல்றார் நிஹமல் அபுது அந்த சுலைமான் இருக்கிறார்கள் அவருடைய அறிவு ஆனா நல்ல அறிவு ஈசா இருக்கலாம் மிக முக்கியமான ஒன்று அல்லாஹால் அவர்களுக்கு பல மொழிசாட்டுகள் அற்புதங்கள் வழங்கியிருந்தோம் எப்படிப்பட்ட அற்புதங்கள் கருங்குஷ்டத்தை வெண்குஷ்டத்தை குணப்படுத்துவார் குஷ்டரோகிகளை குணப்படுத்துவாங்க துறவுகளோட குணப்படுத்துவாங்க மூத்தானவர்கள் அல்லாவுடைய அனுபவத்தை கொண்டு காப்பாற்றுவாங்க ஒரு மனிதர் என்ன சாப்பிட்டார் வீட்டில் என்ன உணவுகளை சேமித்து வைத்திருக்கிறார் என்ற தாவல்களை வெளிப்படுத்துவாங்க இசாலிசனம் சுத்தமான குரான் நல்லா வெளிப்படுத்துறாங்க விசாரிச்சா சொல்லுவாங்களா இன்னும் இதுலேயே அக்மா அவள் அபரசோல் மூத்தா இது இல்லா அல்லாவுடைய அனுமதி கூட நான் மூட்டாங்க அழகாது குஷ்டரோகிகளை குணப்படுத்துறது பிறவிக்கிறோட குணப்படுத்துறது இப்படி எல்லாம் மோஜிசா கொடுக்கப்பட்ட இஸ்லா இஸ்லாத்தை பற்றி பரிசுத்தமான குரால் அல்ல என்று சொன்னால் இன்னும் இல்லா அபுதுன் அண்ணா அழுது அந்த ஈசா இருக்கிறாரு அவர் வந்து அடிமை ஆனா அவருக்கு நான் ரொம்ப ஆர்வம் زكريا عليه السلام انت ما النبي انا لم يجتمعنا قرآن الله ظنان ذكر رحمة ربك عبده زكريا عند زكريا انت عليه عند النبي ذكر ميلة وذكر سورة سورة الكعب سورة الكعب يقول كلام هذا الخمر على ابن عبد الله الله ظنان موسى عليه السلام مؤمن مسلمان والنبي أوراق يقول انت جبت النبي أولا الله ظنان சில விஷயங்களை படிக்கிறதுக்காக இல்லாத யார் யார்கிட்ட அவ்வளவு அற்புதமான இலக்கங்கள் கொடுக்கப்பட்டது அந்த ஹிமாலயத்தை பற்றி பரிசுத்தமான குரால் எல்லாம் இருக்குங்க அந்த ஹிமர் இருக்கிறாரு அந்த அது இப்படி பரிசுத்தமான குரான்ல எத்தனை சொல்லிக் கொண்டு போகலாம் நேரமிடம் கொடுத்தாரு எல்லாத்தையும் மேல அகமது முகமது முஸ்தபா சொல்லலாம் அது சொல்லலாம் அவங்க சாதாரணமான அல்ல அவங்களை அல்லா கண்ணியப்படுத்தின மாதிரி அவங்களுக்கு அல்லா மகத்துவத்தை கொடுத்த மாதிரி அவங்களுக்கு அல்லாஹால கௌரவத்தை வழங்கின மாதிரி உலகத்தினர் யாருக்கும் அப்படிப்பட்ட சுரத்த தாக்கியத்தை அல்லா கொடுக்கல எவ்வளவு தூரம் அல்லா எங்க நதியை கண்ணியப்படுத்திருக்கிறார்களா பரிசுத்தமான குரான் எங்கேயாவது இடத்துல நதியவர்களுடைய பேரை சொல்லி அல்லா அழைக்கவே கிடையாது அப்படி கண்ணியம் மற்ற நண்பர்கள் அழைக்கிறவங்க பேரை சொல்லி கூப்பிடும் ராஜகிரியா யா யா இப்ராஹிமே ஜக்கரியாவே இஹ்யாவே ஆனா முழு குரானிலும் எங்காவது யா முகம்மது கிடையாது எப்ப அல்லா நபியவர்கள் அழைப்பானோ வாசகத்தை மாற்றுவோம் யா ஐயன் நபியோ நபித்தே கொடுக்கப்பட்டவர் யாயுகர் ரசூலு விசாலத்தில் சூரியத்தை ஏந்தி வந்தவர் யாயுகர் யுத்தம் போர்வை போட்டி இருக்கவர் யாயுகர் யுத்தத்தில் போர்வை போட்டி இருக்கவர் മറ്റേ നബിമാരെങ്കിലും അല്ല കലാക്കുന്ന എങ്ങനെ നബി അവங்களுக்கு നല്ലാത്തതാണ് അന്ന് മറ്റേ നബിമാരങ്ങൾക്ക് കലാക്കുന്ന മുറവ് എങ്ങനെ നബിക്ക് അല്ല കലാക്കുന്ന മുറവ് മറ്റേ നബിമാരങ്ങൾക്ക് കലാക്കുന്ന ഇവിടെ പേരെ ചെന്ന് കലാക്കുന്നു ഖുറാനിൽ എടുത്തിട്ടാണ് സലാമുൻ അല മൂസ ഹാറൂൻ മൂസാവുക്കും ഹാറൂനുക്കും സലാം ഉണ്ടാകത്തും സലാമുൻ അല ഇല്യാസി ഇല്യാസിക്ക് ആലമീൻ நூறுக்கு சலாம் உண்டாகட்டும் சலாம் அலா மூசா ஹாரோன் மூசாவுக்கும் ஹாரோனுக்கும் சலாம் உண்டாகட்டும் ஆனா முழு குரானிலும் எங்காவது இடத்துல அல்லா சலாம் அலா முகமது முகமதுக்கு சலாம் உண்டாகட்டும் பார்த்தா நபியவருக்கு சலாம் விரும்பினாலும் வாசகத்தை மாற்றினார் சொன்னால் இன்னும் அல்லாஹ் மலாய்க்கத்தை சொல்லுனால் அல்லாவும் அல்லாஹுடைய மலத்தோடு அந்த நபியின் மீது ஜவாப் அப்படி கண்ணியப்படுத்தப்பட்ட எங்களோட நபி செல்லலாக அழுவ செல்லவும் அல்லாக்கு முன்னால யாரு அவங்களும் ஒரு அடிமை நாங்கெல்லாம் களிமா சொல்லிக்கிறோம் எப்படி அஸ்வத் அல்லா இல்லல்லா அஸ்வத் அண்ண முகம்மதன் ஒரு சொல்லுதோ நான் தாக்கி சொல்றேன் வணக்கத்துக்கு தகுதியான அல்லாத யாரும் இல்லை முகமது செல்லல்லாக அழுவ சொல்ல அல்லாத அடிமை அல்லாத சூழல் என்று சுத்தமான குரான் அறிக்கைப்பதற்கு அல்லா தெரிந்து தந்த ஒரே ஒரு நபி அசத் மஹமது முஸ்தபா சொல்லுவாங்க இந்த குரான் எவ்வளவு கண்ணியமானது எவ்வளவு உருவமானது எவ்வளவு உயர்ந்தது என்பதை நாங்கள் விளங்கி கொள்ளணும் என்பதற்காக பரிசுத்தமான குரானிலேயே அல்லா குரான் வந்து சத்தியம் பண்ணிருக்கிறோம் அல்லா சத்தியம் செஞ்சால் விஷயத்தை வழங்கப்பட்டவன் என்ன செய்வீங்க அப்படி இருக்கிறது அல்ல எத்தனை சத்தியம் பண்ணுவோம் நான் அடிக்கடி ஓடக்கூடிய யாருக்கு யாருக்கு கூட அடுத்து பார்ப்போம் அல்ல என்ன சொல்றாரு யாசீன் வல் குரானில் ஹசீம் நானும் நிறைந்த இந்த குரான் இது சத்தியம் والقرآن المجيد كيف تلك القرآن من سطيم صاد والقرآن بالذكر ذكر القرآن من سطيم حامين والكتاب المبين விரைவில் திட்டத்தில் காத்து தரக்கூடிய இந்த வேதத்தின் சத்தியம் இப்படிப்பட்ட வேதத்தை அல்ல யார் கிடைக்கிறார் அசத் முகமது முஸ்தபா சல்லாஹ் அந்த வேதத்தையும் அந்த நதியையும் ஒன்று சேர்த்து பேசக்குள்ள அல்ல எப்படி பேசுவோம் வெள்ளிக்கிழமையில மிக பிரதானமான சுண்ணத்து சூரத்திற்காகுவது அந்த சூரத்திற்காகுவது ஆரம்பத்தை நாங்கள் எடுத்து பார்க்கலாம் அல்ல என்ன சொன்னால் எந்த தந்த அவனுக்கு தான் இல்லை ஆரம்பத்தை எடுத்து பார்க்கலாம் அல்ல تبارك الذي نزل الفرقان على عبده இந்த அல்லா அஜிமத் இந்த குரான் இறக்கி வைத்தாலோ அவன் அருள் வைத்தாலும் சாட்சிய முடியாது பக்கரா எடுத்து பார்க்கலாம் நல்லா சொல்லுவார் பைசன் தம்பி ரைட்டு என்ன நெஜன்னா அதுனா எங்களை அடியாருக்கு நான் இந்த குரான்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இந்த குரான்ல ஒரு சூரத்தை போல நீங்க கொண்டு வரலாம் நீமானுக்கு சகோதரத்திலே இதே சுருக்கமான விளக்கம் என்ன தெரியுமா நாங்கள் யாராகவும் இருக்கலாம் செல்வந்தர்களாக இருக்கலாம் ஏழைகளாக இருக்கலாம் படித்தவர்களாக இருக்கலாம் பாமர்களாக இருக்கலாம் ஆனா அல்லாக்கு முன்னால் நாங்கள் அத்தனை பேரும் அடிமைகள் அல்லா மட்டும்தான் எவ்வளவு பெரிய ஆளாகியாலும் அல்லாக்கு முன்னால் அடிமை சுத்தமான வந்து தெளிவாக எல்லாம் எழுதணும் உள்ளவங்க பூமியில உள்ளவங்க அத்தனை எனக்கு முன்னால் அடிமைகள் அல்லாவிட்டால ஒரு மனிதன் அவர்களுடைய செல்வத்துக்காக வேண்டியோ அல்லது செல்வாக்குக்காக வேண்டியோ அல்லது ஆட்சி அதிகாரத்துக்காக வேண்டியோ அல்லது அவர்களுடைய அறிவுக்காக வேண்டியோ அல்லது அவர்களுடைய தொழிலுக்காக வேண்டியோ அல்லது அவர்களுடைய கட்டமைப்புக்காக வேண்டியோ கண்ணியப்படுத்துறது இல்லை கேவலப்படுத்துறது இது அல்லாத சின்னத்து நடைமுறை இல்லை பணத்தை அல்ல யாரையும் கண்ணியப்படுத்துறது இல்லை யாரையும் கேவலப்படுத்துறது இல்லை ஆட்சியை அல்ல யாரையும் கண்ணியப்படுத்துறது இல்லை கேவலப்படுத்துறது இல்லை சுத்தமான குரானை எடுத்து பார்க்கணும் சுத்தமான குரான் எடுத்து பார்க்கவில்லை பெருமான் அழைத்தாட்டை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறார் ராவண பற்றியும் பேசியிருக்கிறார் அதே மாதிரி கால அசுத்தமான குரான்ல இப்ராஹிம் வாழ்ந்த நுங்கூட்டை பற்றி சுத்தமாகப்படுத்திருக்கிறார் இதே மாதிரி சிக்கந்தர் துல்கான் சுத்தமான குரான பேசியிருக்கிறார் யாரு பெருமான் பிரம்மாண்டமான ஆட்சி எடுக்கப்பட்டவர்கள் சிக்கந்த துல்கர்ணன் பிரம்மாண்டமான ஆட்சி எடுக்கப்பட்டவர் பிராவணும் ஆட்சி எடுக்கப்பட்டவர் நம்பொழுது ஆட்சி எடுக்கப்பட்டவர் ஒரு மனிதனுக்கு ஆட்சியின் மூலமாக கண்ணியம் கிடைக்கும் என்றால் ஆட்சியின் மூலமாக ஒரு மனிதனுக்கு அல்லாத கண்ணியத்தை தான் கொடுப்பாங்க என்றால் நம்புறது நல்ல கண்ணியம் எடுத்துருக்கணும் அதே மாதிரி அவன் நல்ல கண்ணியம் எடுத்துருக்கணும் நல்ல கண்ணியம் எடுத்துருக்கணும் ಅದೇ ನೇರದಲ್ಲಿ ಮಂದಿರದಲ್ಲ ಆಗಲ್ಲ ಆಚೆ ಮೂಲಕ ಸೇರಕೊಂಡು ಆಡುವುದರಿಂದ ನಬಿ ಸುಲೈಮಾನಲ್ಲ ಸೇರಬೇಕಿದ್ದನು ಸಿಕ್ಕಂದಬ್ದುಲ್ ಕಬೀರಲ್ಲ ಸೇರಬೇಕಿದ್ದನು ಆನ വിശുദ്ധമാണ് ഖുറാനത്ത് നോക്കുന്നത് സിക്കന്ദബ്ദുൽ കബീറല്ല പോയാണ് സുലൈമാൻ അലിസ്ലാത്തു വസ്സലാമുള്ള ഗണ്യപ്പെടുത്തിയിരിക്കുന്നത് അതേ നേരത്തിൽ ആദ്യമെടുക്കപ്പെട്ട് ഫിറാവുന്നുള്ള കേളപ്പെടുത്തിയിരിക്കുന്നത് എന്ന കാരണം എന്ന കാരണമല്ല വെറും ആക്ഷേപം നല്ല ആരും ഗണ്യപ്പെട്ടതില്ല வெறும் ஆட்சி கொண்டு அல்ல யாரும் தேவைப்படுறது இல்லை எப்ப ஆட்சியில அடிமைத்துவம் இருக்குமோ நான் அல்லாத அடிமை என்ற உணர்வு இருக்குமோ அந்த ஆட்சியை கொண்டு ஆட்சி கொடுத்தவர்கள் அதே நேரத்தில் எப்ப ஆட்சியை யாருக்காக எல்லாம் கொடுத்து அதன் மூலம் அவன் நிரூபிப்பானோ அதை வெற்றியே அந்த ஆட்சியை வச்சு அல்லா அவனை கேவலப்படுத்தும் இதெல்லாம் சின்ன எல்லாரும் நடைமுறை சுத்தமான பிரமாணம் தெளிவாக பெருமான் அலிசுலாக்கலாம் அவங்களுக்கு பிரமாண்டமான ஆட்சி கொடுக்க இருந்துச்சு ஒரு நாள் தன்னுடைய சபையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறார் குரான் வரக்கூடிய சம்பவம் அவருக்கு செய்தி கிடைக்குது சபா நாட்டு பேரரசி பல்கி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல எண்ணத்தோட தன் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார் தனக்கிட்ட வந்து கொண்டிருக்கிறார் இது குரான் வரக்கூடிய சம்பவம் சுலமன் அலி சபையில ஜின்கள் மனிதர்கள் இப்படி எத்தனையோ படையினர் இருக்கிறாங்க ஒரு சுலைமான் கேட்டாங்களா பரிசுத்தமான குரான் அல்லா சொல்றார் ஐயுக்கு ஏற்றி நீதி ஆர்ஷிஹா காட்டுல ஐயத்து நீ முஸ்லிமே அந்த பெண்ணும் அந்த பெண்ணுடைய படையினரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக நீங்க வந்து இருக்கிறாங்க அவங்க இங்க வந்து சேர்றதுக்கு முன்னாடி சபா நாட்டுக்கு போய் அந்த பயத்தீஸ்வரிய அரண்மனைக்குள்ள நுழைஞ்சு அவர் சிம்மாசனத்தை தூக்கி கொண்டு வந்து இந்த இடத்துல விக்கிறதுக்கு யாருக்கு யாருன்னு கேட்டாங்க அந்த சபையில ஒரு ஜின் அந்த ஜின்னுக்கு எஸ்ரீதல் சொல்லப்படுது அவன் சுத்தமான குரான சொல்றான் கால எஸ்ரீத்தின் ஜின் எஸ்ரீத் ஜின் சொல்லிட்டு அன ஆனா ஆசிப்பதி நான் கொண்டு வரேன் கொஞ்சம் எவ்வளவு டைம் போகணும் கொஞ்சம் எவ்வளவு ஆசை எவ்வளவு ஆசை குரான எழுதப்படுத்துறாங்க ஜின் சொல்லுச்சு அந்த தக்குவ மக்கானு நீங்க இங்க இருந்து இந்த இடத்துல இருந்து எழுதி போறதுக்கு முன்னாடி இங்க இருந்து எழுதி போறதுக்கு முன்னாடி சுலைமான் சுனத்து இல்லை அதுக்குள்ள எனக்கு ஓடும் அந்த தகவல் ஒரு ஆயுள் இருந்தது அறிவுறுக்கப்பட்டவர் வேற விளக்கம் கொடுக்கப்பட்டவர் தத்துடைய வளமாக்கள் வழங்கப்படுத்துறாங்க அவருடைய பெயர் ஆசிஷு பர்ஹியா எப்படியோ குரால் அல்லாஹால அந்த மனுஷன் ஆயுள் எடுக்க இன்னும் ஒடுக்கப்பட்டவர் அங்கு ஒடுக்கப்பட்டவர் அவர் சொன்னாராம் சொன்னார் சொன்னார் நான் கொண்டு திரும்புறதுக்கு முன்னாடி பார்த்த அடுத்த முன்னாடி நான் அரண்மனைக்குள்ள நுழைந்து அவர் சிம்மாசனத்தை தூக்கி கொண்டு வந்து இந்த இடத்துல இருப்பது அவருக்கு அனுமதி ஒரு நபி சொல்லிமான் ஒரு சுத்தமான குரால் அல்லாத சொல்றார் பார்த்தார் சிம்மாசனம் தனக்கு முன்னால் இந்த சம்பவத்தை பிரிச்சு அதுல ஏதாவது ஒன்று எங்களுக்கு நடந்தாலும் எங்களை நாங்கள் இந்த உலகத்திலே இருக்க மாட்டோம் அதோடு பேச மாட்டோம் கதைக்க மாட்டோம் பிடிக்கவே இல்லை அந்த அளவுக்கு பெருமையில கவனத்துல நடக்கும் ஆனா இந்த சம்பவம் நடக்குது அது சிலமான வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன வார்த்தை சுத்தமான குரான் என்ன சொன்னா எப்ப இந்த சம்பவம் அவருக்கு முன்னால் நடந்துச்சோ அவரோட வாயிலிருந்து வந்த அடுத்த வார்த்தை பரிசுத்தமான குரான் சொல்லுது ரப்பி இது என்னுடைய லட்சகனுடைய பேரருள் என்னுடைய இலட்சகனுடைய பேரருள் எந்த இல்லை என்ன கொண்டு நடக்கல உங்க வாக்காளர் கொண்டு நடக்கல எந்த பட்டத்தை கொண்டு நடக்கல எந்த அந்தஸ்து கொண்டு நடக்கல இது யார் செய்வது ஆதாமி பணம் ரப்பு என்னுடைய ரப்புடைய பேர் அல்லாவுடைய பேர் அல்லது ஏன் செஞ்சான் ஏன் செஞ்சான் காரணத்தை வேறு என்ன கொண்டு நடக்குது நாங்க வந்து செய்வோம் இதை செய்வோம் அதை செய்வோம் இவ்வளவு சொல்றது என்ன சொல்றாரு இது என்ன கொண்டு நடக்கல இது என்ன ரப்படைய பேரரு ஏன் செஞ்சாங்க தெரியுமா நீ எவ்வளவு நீ அவங்களுக்கு கெட்டது சாப்பிடுறது நான் சொல்ற விஷயங்கள் பலவீனமானதல்ல இது கட்டப்பட்ட செய்திகள் இது பரிசுத்தமான புராணம் என்ன சொன்னாலும் நான் நந்தி இல்லையனா அல்லது நந்தி கெட்டவனா என்று சோர்ந்து பார்க்கணும் இவ்வளவு பிரமாதமான விஷயம் நடக்குது அரண்மனையில இருக்கிறாரு சிம்மாசனத்தில் இருக்கிறாரு அவருக்கு முன்னாடி ஜிந்தம் இருக்கின்றன மனிதர்கள் இருக்கின்றார்கள் பறவைகள் இருக்கின்றன மிருகங்கள் இருக்கின்றன இவ்வளவு வித்தியாசமான ஒரு அற்புதம் நடக்குது அவர் என்ன சொல்றாரு இது எனக்கு ஒரு எக்ஸாம் நன்றி இல்லவனா அல்லது நன்றி பெற்றவனா என்று பார்க்கறதுக்கு இது என்னுடைய ரப்புடைய பேரருள் அல்ல என்ன சொல்லலாம் அவரை பத்தி நீங்கள் அபுது அந்த அடிமை இருக்கிறாரே அடிமை அந்த அடிமை அதே நேரத்தில் இந்த சிறாவுக்கும் அல்ல ஆட்சியை கொடுத்தான் ஆட்சியை கொடுத்தான் ஆட்சியை கொடுத்தா அவன் என்ன பண்ணும் குழந்தை பண்ணும் அவன் ஆட்சியை கொடுத்து கொடுக்கப்பட்ட உடனேயோ அவன் வாயில இருந்து வந்துட்டு நான் தான் ஒரு ஆறுதலே வந்து அவர் சொல்றது இது என்னுடைய ரப்புடைய அருள் இவன் சொல்ல நான் தான் ரப்பு அந்த மஞ்சள் ஆமாத சொல்லலாம் குரான் அல்ல சொல்றோம் யா ஆமான்னு சொல்லி சவாரி ஆமா ஆமான் ஒரு மாளிகையில கட்டு கோபுரத்தை கட்டு என்னத்துக்கு என்னத்துக்கு لعلي أبلغ الأسباب أسباب السماوات فأتني إلى الله موسى وإني لأظنه كاذبا ஒரு கோபுரத்துக்கு கட்டணும் நான் அதுல ஏறு போகணும் மூத்தாட அல்லா பார்க்கணும் நான் நினைக்கிறேன் இந்த மூத்தாட அல்லா செய்யணும் ஆட்சியை கொண்டு அல்லாஹால கண்ணியப்படுத்துவதாக இருந்தா ரெண்டு பேரும் கண்ணியப்படுத்தியும் ஆட்சியை கொண்டு கேவலப்படுத்துவதாக இருந்தா ரெண்டு பேரும் கேவலப்படுத்தியும் ஆனா ஆட்சி எடுக்கப்பட்ட துறைமான கண்ணியப்படுத்துகிறார் ஆட்சி எடுக்கப்பட்ட துறவனாக கேவலப்படுத்துகிறார் பொருளாதார அமைப்பு யார கையில இருந்துச்சு யூசுப்ட கையில இருந்துச்சு விதமான குரான் எல்லாம் அழகப்படுத்துறாங்க அந்த யூசுப குரான் எல்லாம் போடுறாங்க அதே நேரத்தில் ஹாமா அவங்களுக்கு மந்திரி ஆகிடும் அவன் நல்லா கேள்வி அதிகாரத்தின் மூலமா அல்ல கண்ணியப்படுத்துறவங்களா கேவலப்படுத்துவாங்க அது கேள்வி கேட்டா கண்ணியப்படுத்துறது இல்லை கேவலப்படுத்துறது இல்லை யாகத்துல நான் அடிமை என்று உணர்வு இருக்குமோ அவரை கண்ணியப்படுத்துவான் யாகத்துல நான் நான் நான் தான் பெரிய ஆளுடைய உணர்வு இருக்கோ அவரை கேவலப்படுத்த செல்வம் அவர்கள் செல்வம் அவர்கள் அல்லாஹால ஆரோனுக்கு செல்வத்தை கொடுத்துருக்கான் ஆரோன் எப்படிப்பட்ட செல்வம் ஒரு சுத்தமான குரான் இருக்கிறார் آتيناه من الكنوز ما إن مفاتيحه لتنوء بالعصبة والقوة அவனுக்கு இந்த அளவுக்கு செல்வத்தை கொடுத்திருந்தா அவனுடைய கருவூலங்களை பொக்கிஷங்களை வைத்து மூடப்பட்ட பூட்டுக்களுடைய சாவிகளை சுமப்பதற்கு பெரிய கூட்டமாக இருக்கும் பொக்கிஷங்கள் இல்ல பூட்டுக்கள் இல்ல அந்த பூட்டுக்களை திறக்கிற சாவிகள் தப்சீரில் எழுதப்பட்டிருக்கு அவன் சாவிகளை சுமப்பதற்கு மாத்திரம் சுமார் எண்பது கோடி கழுதை பேர் அவ்வளவு பிரமாண்டமான செல்வம் ஆனா என்ன நடந்துச்சு எப்ப அந்த செல்வத்தின் மூலமாக அவன் அடாவத்தனத்தை நிரூபித்தானோ அல்ல அவனையும் அவனுடைய செல்வத்தையும் பூமிக்குள்ள சுடி வாங்கினான் அதே நேரத்தில் உலக கோடி உலகத்திற்கு கோடி சுகானல்லா அவரிடத்துல அவருக்கு அல்ல செல்வத்தை கொடுத்தான் ஆனா அந்த செல்வத்தின் மூலியமா அவர் உள்ளத்துல பெருமை வரல கர்வம் வரல அடாவத்தனம் வரல நான் அடிமை என்ற உணர்வு இருந்துச்சு அல்லாஹுடைய நதியுடைய வாயால் அல்லாஹ் சொல்ல வைத்தார் என்று அப்துல் ரஹ்மான் சொர்க்கவாசி விமானத்துக்காக சகோதரர்களே எத்தனை உதாரணங்கள் சொல்லிக் கொண்டு போகலாம் நான் நினைச்சவன் எனக்கு வேற இடம் கொண்டு சுருக்கமான விளக்கம் என்னவென்றால் நாங்கள் உலகத்திலும் எங்களை இஷ்டப்படி பாதுகாப்பு இசைந்தால் நாங்கள் எங்களை இஷ்டப்படி உலகத்துக்கு வந்திருந்தால் எங்களை இஷ்டப்படி உலகத்துக்கு வந்திருந்தால் எங்களுக்கு யாரும் சட்டம் போட தேவையில்லை யாரும் விளக்கங்கள தேவையில்லை ஆனா நாங்கள் எங்களை இஷ்டப்படி உலகத்துக்கு வரல அல்லா எங்களை வர வைக்க பரிசுத்தமான அல்லாஹ் அக்கறதுக்கும் முன்பு தூணி உண்மை ஆசிக்கும் இல்லாமல் இருந்த உங்களை உங்களுடைய தாய்மாருடைய வயிறுகள் இருந்து அல்லாத கொண்டு வந்து எனவே அல்லாத்தால கொண்டு வந்த காரணத்தினால உங்களை அவன் சொன்னபடி வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் விமோசனமாக அப்படி இல்லையா உலகத்திலேயும் கேவலம் தான் நல்லா பாதுகாக்கணும் ஆக்கிரத்திலையும் அழிவுதான் பரிசுத்தமான குரான்ல சுமார் ஆயிரம் வசனங்கள் அல்ல வரலாறு பேசுகிறார் ஆயிரம் வசனங்கள் அல்ல வரலாறு பேசுகிறார் இந்த ஆயிரம் வரலாறு பேச வரலாறு பேசக்கூடிய இந்த ஆயிரம் வசனங்களுடைய சாராம்சம் சுருக்கம் என்ன தெரியுமா யாரல்ல அது எந்த கால பகுதியா இருக்கட்டும் நான் அடிமை என்ற உணர்வோடு வாழ்ந்தாங்களோ அவர்கள் அல்ல கண்ணியப்படுத்திருக்கிறார் அது எனக்கு யாரெல்லாம் நான் சிறிய எனக்கு எல்லாம் நடக்கும் என்ன கொண்டு நடக்கும் நான் வந்தா நடக்கும் எனக்கு இப்படி இருக்கு அது இருக்கு இது இருக்கு என்று உலகத்துல வாழ்ந்தாங்களோ கொஞ்ச காலம் அல்லாஹாலா அவரை வாழ வச்சு போட்டு அவரோட முகவரியை இல்லாம வச்சு போட்டு இது எல்லாரும் சின்னது எல்லாரும் தரத்தி போன்றிருக்கு யாரே உலகத்துல எதை வச்சு தெரிஞ்சு அடிப்பாங்களோ அடாவடுத்தரம் செய்வாங்களோ அதை வச்சு அவருக்கு நம்ம செய்யக்கூடாது ஆட்சி வச்சு பெருமை அடித்தா அதே ஆட்சியை கொண்டு அல்ல தேர்வு கொண்டாக்குவான் யார் அதிகாரத்தை வச்சு பெருமை அடிப்பாங்களோ அதே அதிகாரத்தை கொண்டு அல்ல தேர்வு கொண்டாடுவாங்க யார் ஆயுதங்களை வச்சு பெருமை அடிப்பாங்களோ அதே ஆயுதங்களை அல்ல தேர்வு கொண்டாக்குவான் யார் அறிவை வச்சு பெருமை அடிப்பாங்களோ அதே அறிவத்தை அல்ல தேர்வு கொண்டாக்குவான் எல்லாரும் உள்ளது அவன் சொன்னானா பரிசுத்தமான குரானை இழகப்படுத்துறான் யார் இந்த இழகப்படுத்த அவன் சொன்னானா இந்த சமூகத்தினரே அலைச்சலியும் கொடுத்துருக்கு நல்லா விளங்கி சொல்லுங்க குரான் வருது குரான் சொல்றான் நான் தான் எழுத்துடைய ராஜா இந்த நாட்டுடைய அரசாங்கம் எந்த கையில் ஆயிடுச்சு இந்த நாட்டில் ஓடக்கூடிய அத்தனை நீர் வழங்கணும் எனக்கு கீழாவது எனக்கு கீழே நீர் வளம் இந்த கையில எங்க நீர் வளம் இருக்கிற விவசாயம் நல்லா இருக்கும் எங்க விவசாயம் நல்லா இருக்கிறோம் காசு வந்து சேரும் காசு வந்தா பத்து செல்லலாம் அவனை நிலத்தன்னு பணம் ஏற்பட்டு இருக்கு ஆயிரம் ரூபாய் ஓடுது இதனால அவன் சொன்னான் நான் பிறந்தவனா இந்த அற்பமானவன் விரிவானவன் மரியாதை இல்லை இந்த மூக்கா பிறந்தவன் அப்படி சொன்னான் சகோதரர்களே அல்லாத சின்னத்தின் யாரு அல்லா கொடுத்த சாட்சியங்களை வச்சுக்கொண்டு அடிமைத்துவத்தை நிரூபிக்காம அடாவடித்தனத்தை நிரூபிப்பாங்களோ அதை வச்சு அவருக்கு சாவு எத்தனை எப்ப சொன்னாலும் இந்த நாட்டில் ஓடக்கூடிய அத்தனை நீர்வழங்களும் எனக்கு கீழாக ஓடுகிறது இப்படி சொல்லி கொண்டு காலம் கழுவல்ல எந்த நீர் தனக்கு கீழால் ஓடுவதாக அவன் பெருமை அடித்தானோ அதே நீரை அவங்க தலைக்கு மேல நல்லா ஓடுச்சு என்ன நடக்குது பரிசுத்தமான குரல் நிலவரப்படுத்துறாள் தலைக்கு மேலான தண்ணி ஓடுது அவன் சொன்னானான் சொன்னாலாம் ஹத்தா இது அதற்குள் கரக்கு கால் ஆமந்து அன்னகு லாயா இல்லல்லது ஆமனத்தின் பனுசுராயே பனுசுரவீரர்கள் எந்த அல்லாத ஈமான் கொண்டாங்களோ அந்த அல்லாத நானும் உணவோடு அந்த கேட்கப்பட்டு ஆள் ஆன இத்தனை அவனுக்கு பக்கத்து அசைத்த கபலோ சத்து நேரத்துக்கு முன்னாடி சேர்ந்து அட்டஹாசத்து நினைச்சிட்டாரு பக்கம் தங்கிற முஸ்லிமே நீயும் குழந்தை அடுத்தாக்களை குழப்பிட்டு எனவே நான் என்னையமான சகோதரர்களே நாங்க யாருக்கும் அடிமை இல்லை எந்த ஆட்சியாளர்களுக்கும் அடிமை இல்லை எந்த கட்சிகளுக்கும் அடிமை இல்லை நாங்க ஆரம்பத்தில் விளங்க பத்தின மாதிரி நாங்க அல்லாக்கு மட்டும்தான் அடிமை எனவே இப்ப நாங்க அல்லாக்கு மட்டும் அடிமையாக இருப்போமோ எல்லாரையும் அல்லா எங்களுக்கு வசப்படுத்தப்பட்டவர்கள் ஆக்குவார் எங்களுக்கு முன்னால் அடிமைகளை போல ஆக்குவார் அதுக்கு நேரு மாற்றமாக அல்லாக்கு முன்னால் அடிமையாக ஆகாம அவருக்கும் இவருக்கும் அடிமையாக ஆரம்பிக்கும் என்று சொன்னா அல்லாஹால எங்களை மற்றவர்கள் அடிமையாக எனவேதான் எங்க உள்ளத்துல ஈமான் உறுதியாக யாரை கொண்டு வந்து நடக்க போறதில்லை அவர் வந்தாலும் சரி இவர் வந்தாலும் சரி அந்த கட்சி வந்தாலும் சரி இந்த கட்சி வச்சாலும் சரி யாரை கொண்டு வந்து நடக்க போறதில்ல இந்த வானத்தையும் பூமியையும் படைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் நடக்கணும் நமக்கு விளம்பரம் எல்லா வேதங்களுடைய சுருக்கம் பரிசுத்தமான குணால் எழுதி இந்த குரானுடைய சுருக்கம் அல்ஹந்து சூறா எழுதி அந்த சூறாவுடைய சுருக்கம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் இருக்கு பிஸ்மிதாவுடைய சுருக்கம் உள்ள பாவல் இருக்கு அந்த பாவத்தின உலமாக்கு அர்த்தம் எழுதுறாங்க தீக்கான மாக்கான தீயக்கூறு மாயக்கூறு நடந்ததெல்லாம் நடந்தது என்ன கொள்கிறார் இது நடக்க உள்ளது நடக்க வேண்டும் ஆக்கிறவன் அவன் அழிக்கிறவன் அவன் சந்தேகப்படுத்துறவன் அவன் சேதப்படுத்துறவன் அவன் உயிர்ப்பிப்பவன் அவன் நோக்காக்குறவன் அவன் எனவே எங்க எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லா தான் முழுமையான மக்கள் பேசுவாங்க அப்படி நடக்க போகிறாங்க இப்படி நடக்க போகிறாங்க அவர் வாழாது இவர் வாழாது ஒரு மூமினுக்கு உதாரணம் பாத்தியில் தாராகும் பாத்தியில் தாராகும் இந்த வாக்குக்கு இந்த தாராவுக்கு உலகமெல்லாம் வெள்ளம் வந்தாலும் இந்த காரணம் என்ன என்னதான் வெள்ளம் வந்தாலும் இந்த வாக்குக்கு இந்த தாராவுக்கு நீண்டு இது போல உண்மையான மூணுடைய நிலைப்பாடு இந்த வானம் இன்னொரு மாறட்டும் இந்த பூ இன்னொரு பூமியாக மாறட்டும் இந்த மலை இன்னொரு மலையாக மாறட்டும் அவனுக்கு வாழ தெரியும் தாராவுக்கு நீங்க தெரியும் மூணுக்கு வாழ தெரியும் ஒரு மூமின் எல்லா கட்டத்திலையும் எந்த உணர்வோடு இருப்பாங்கன்னா என்னோட எந்த தப்பு இல்லை புள்ள எங்கம்மா போறாரு கடைக்கு போறது என்ன வாங்கணும் உடுப்பு வாங்கணும் செடுப்பு வாங்கணும் புத்தகம் வாங்கணும் எல்லாம் வாங்கணும்னா உனக்கு பணம் இருக்கா எங்ககிட்ட பணம் ஒன்றும் இல்லை எப்படி வாங்குவோம் எங்களுடைய தடா என்னோட எங்களோட ஆத்தா என்னோட எங்க அபி என்னோடு ஒரு அபியும் தடா ஒரு அபு ஒரு தாத்தன் கூட இருக்கிறதுனால நான் நினைச்சிட்டே எல்லாம் வாங்கலாம் என்ற நம்பிக்கை இந்த பிள்ளைக்கு இருந்தா இந்த வானத்துக்கு பூமிக்கு நான் அல்ல எங்களோட இருந்தா எங்கள் அடுத்தவங்களுக்கு நான் தளபதி இருக்கிறோம்னா இந்த நம்பிக்கை எங்கள் உள்ளத்தில் இருக்கு எனவே நாங்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லா இடத்துல உதவிகள் தவிர யாருக்கும் உதவி செய்யறாங்க அல்ல கண்ணியமா படைச்சிருக்கிறார் மற்றவங்களுக்கு தளபதி இருக்குது இல்ல மிருகங்களுக்கு சாப்பிடக்கூடிய உணவுக்கு முன்னால் தளபதி ஆக்கியிருக்கிறார் ஆனா அல்ல தன்யம் அவர் நம்ம யாருக்கு தலை பண்ணியிருக்கிறால் தலையை படித்தவனுக்கு முன்னால தலை இது நல்லா இருக்கிற உதவி செய்யறது சோழ எங்களுக்கு நல்லா சில புத்தியை தந்திருக்கிறார் பணித்தலையை தந்திருக்கிறார் அது சில வந்து நல்லா சொன்னாங்க நாளை இஸ்லாமத்துடைய நாளையில மனிதர்கள் நஷ்டவாதி யார் தெரியுமா மற்றவர்கள் துன்யாவுடையவர்கள் ஆக்கிரத்தொழிலாச்சு மற்றவர்கள் துன்யாவுடைய வந்து தங்க ஆக்கிரத்தொழிலாக்குறவர் எனவே அடுத்த அடுத்தவனுக்காக நீங்கள் ஆசிரத்தை விட அல்ல எங்களுக்கு பணம் தருவது எனவே நான் ஒரு நாட்டில் வாழ்கிறோம் என்றா அந்த நாட்டில் செய்ய வேண்டிய சில கடமைப்பாடுகள் சில உரிமைகள் எனக்கு இருக்கின்றது அந்த கடமைப்பாடுகள்ல ஒன்றுதான் வரக்கூடிய தேர்தல்களை நாங்கள் உரிய முறையில் பயன்படுத்துறோம் அந்த நாட்டில் ஒழுங்குபடுத்துறாங்க அந்த தேர்தலில் ஒரு ஆளை தெரிவு செஞ்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்புறோம் என்று சொன்னா அதை மூணு உடனே சேர்ப்பாங்க உண்டு அவர்களான சாட்சி சொல்றோம் இவரை பொருத்தமான ஆளுமே சாட்சி சொல்றோம் எங்களுக்கு தெரியும் பொய் சாட்சி சொன்னாங்க உண்மை சாட்சி சொன்னாங்க சொல்லுங்க வேற போதாது அல்லது நாங்கள் அவர்களுக்கு சவாதி பண்றோம் சிவாஜி பண்றோம் அவர் தகுதியான ஆளு பேர் வந்தா விஷயம் மாஷா எல்லாம் உதவி செய்வாரு அந்த தகுதிக்கு என்று நாங்கள் சவாத்து பண்றோம் உண்மையான ஒரு தகுதியானவருக்கு சபாத்திலிருந்து என்ன கிடைக்கும் தகுதி இல்லாதவருக்கு சபாத்திலிருந்து என்ன கிடைக்கும் என்பதெல்லாம் ஒரு ஆபத்தில் சொல்லப்பட்டது அல்லது மூணாவது சொல்றாங்க நாங்க ஒரு ஆளை தெரிவு செஞ்சு அனுப்புறோம் என்றா அவருக்கு நாங்க அவரோட வக்கீலாக இருக்கிறோம் ஒரு தத்துவ நாடாக இருக்கிறோம் மாஷா அல்லா இப்ப நாங்களோட வியாபாரத்துக்கு பொருத்தம் இல்லாத ஒரு ஆளை நினைக்க மாட்டோம் எங்களோட சொந்த விஷயங்களை கவனிக்கிறதுக்கு பொருத்தம் இல்லாத நினைக்க மாட்டோம் எங்களோட வழக்கு பேசுறதுக்கு பொருத்தம் இல்லாத நோயை செய்ய மாட்டோம் அந்த வகையில நாங்க அல்லாஹ் புத்தியை தந்திருக்கிறாங்க இது வரக்கூடிய அந்த பேர் நாங்கள் ஹஜ்ஜத்துக்கு ஒழுங்கு எல்லாருக்கும் يالله يلي إسلامكم يلي مسلمينكم يلي خيره عبدك قرى قودية قرى عمين سنجا يتربوكم الله جدا مريم سلمسين عن عرفهم هذا ചിലർ ചെയ്യുന്നതെല്ലാം നമ്മൾ വിരുന്നുപോകും അതിനെ കരുതിയില്ല പരിശുദ്ധമാണ് കുറവാളുണ്ട് അപ്പൊ അന്റെ കുറവ് ചെയ്യാൻ ഹൈറുള്ളപ്പം ചില വിഷയത്തിൽ വെറുപ്പില്ലാതെ ഒരു നവനിക്കും അപ്പൊ അന്റെ ഹബ്ബു ചെയ്യുന്ന ഷറുള്ളപ്പം ചില വിഷയത്തിൽ വിരുന്നുകളോട് കരുതിയിരിക്കും ഒന്നാതെ അളവും അന്തില്ലാത്ത അളവും വിഷയങ്ങളുടെ നിരുവ് അള്ളാഹ് തന്നെ നിങ്ങൾക്ക് ശരിയാണ് ബന്ധപ്പെട്ട് ഇതാണ് അള്ളാഹത്തിന്റെ ഉടനെ കേട്ടിട്ടുണ്ട് കാരണം எது நிலவோ அதை எங்களுக்கு சாதி தந்திருந்து உலகத்துல துவா கேட்டு போட்டோம் போறோம் அமைதியா போறோம் எங்களோட கௌரவத்தை எங்களோட கண்ணியத்தை பாதுகாத்தவர்களாக எங்களுடைய மார்க்கத்துடைய கலாச்சாரத்தை குழந்தைவர்களாக நாங்க போறோம் எங்களோட உரிமையை நாங்க அல்லாஹால யார யாருக்கு போடும் என்ற உள்ளத்துல போட்டாலும் அவர்களுக்கு நாங்கள் வாக்களித்து போட்டு எங்களை தொண்டு உதவிகளை நாங்கள் கவனிக்கிறோம் அவங்கள்ட்ட போய் அவனுக்கு போடுங்க இவருக்கு போடுங்க சில பெரியார்கள் இருக்கிறாங்க வீட்டுல சொந்த மனைவிக்கு கூட தெரியாது இந்த கட்சி யாருக்கு போட்டாரு அப்படி கூட சில பெரியார்கள் இந்த நாட்டில வாழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அந்த சுருக்கமான விளக்கம் வந்தா யாரை கொண்டு வந்து இறக்க போறது நல்லா நாங்கள் எத்தனை வருஷம் தான் உலகத்தில் சொல்லப்பட்ட வாக்குறுதி எல்லாம் பூர்த்தி ஆகுவதாக இருந்தா இன்றைக்கு இந்த உலகம் சேர்க்க மாட்டாங்க எத்தனை பேர் வந்து இன்னும் வாக்குறுதிகள் இல்லாட்டி வரக்கூடிய அச்சுறுத்தல்களை பார்த்து மேலாம் வராமட்டாயிரும் அது இப்பவே மோசாயிரும் எனவே யாரை கொண்டு ஒன்று நடக்க போறதில்லை அல்லாவுக்கு நாளையா நடக்கும் எனவே ஆக முக்கியமான விஷயம் அல்லாஹத்துல உதவி செய்வதோட எங்களிடத்துல நாங்கள் ஊர்வாதம் பிரவேசவாதம் பெருவாதம் இந்த வாதம் எல்லாம் இல்லாமல் ஆச்சு எங்களுடைய ஒற்றுமையை நாங்கள் பாதுகாக்கிறது எதுவரை நாங்கள் ஒற்றுமையாக இருப்போமோ அதுவரை அல்லாஹுடைய உதவி வரும் அல்லாஹ் இடத்துல நாங்கள் துவா கேட்கிறது அல்லா நல்ல ஒரு தகுதியான ஒரு அரசாங்கத்தை எங்களை அமைச்சு தந்து என்று சொல்லி அல்லாஹ் இடத்துல துவா கேட்கிறது அல்லாஹுக்கு மகான கொடுத்தால இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எது கைராக இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை எங்களுக்கு அமைச்சு தருவானாக ஆஹ்